بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف அத்தியாயம் குரைஷ் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் நான்கு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் குறைஷிகள் நன்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் அதாவது குளிர்கால மற்றும் கோடைகால பயணங்களில் நன்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் எனவே அவர்கள் இந்த இல்லத்தின் அதிபதியை அடிவணிந்து வணங்கட்டும் அவனோ அவர்களை பசியிலிருந்து காப்பாற்றி உண்ணக் கொடுத்தான் மேலும் அச்சத்திலிருந்து அவர்களை மீட்டு அமைதியை வழங்கினான்